ஒரு சகோதரனாக ஒரு கணவனாக ஒரு மாமனாராக ஒரு மருமகனாக எப்படி நமக்கு வழிகாட்டுகிறது அல்லாஹு தாலா ஒரு தகப்பன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் உலகத்தில் நபிமார்களை விட சிறந்த தந்தையுடைய அந்த பாத்திரத்தை தந்தையுடைய அந்த ஒரு பொறுப்பான நிலைமையை நிறைவேற்றக்கூடிய ஒருவரை விட சிறந்த உண்டை அல்லாஹ் நமக்கு காண்பித்ததில்லை அதற்கு ஆதம் அலை இஸ்லாம் காபில் ஹாபிலுக்கு தந்தையாக நூ அலை இஸ்லாம் தனக்கு வழிபட்டு நடந்த மகனுக்கு தனக்கு மாறு செய்த மகனுக்கு தந்தையாக ஹதரத் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் அல்லாஹாலா அவர்களுக்கு கொடுத்த ஹாஜர் அலை இஸ்லாம் மூலமாக இஸ்மாயில் அவர்களுக்கு சாரா மூலமாக அல்லாஹ் கொடுத்த இஸ்ஹாக் அல்லா ரபுல் இசத் இதை என்று பயான் செய்கிறார் கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே உலகில் ஒரு தகப்பனுடைய அந்த கடமையை பொறுப்பை நிறைவேற்றுவதில் நபிமார்கள் வகுத்த அந்த முன்மாதிரி அது மிகவும் சிறப்பான முன்மாதிரியாக இருக்கிறது அல்லாஹ் குரானே இந்த தலைப்பை ஒரு நபி தந்தையாக ஒரு நபி மகனாக ஒரு நபி சகோதரராக ஒரு நபி கணவனாக என்ன அந்த பொறுப்புகளை எப்படி நிறைவேற்றிருக்கிறார்கள் என்பதை குரான் நமக்கு சிறப்பாக எடுத்து காண்பிக்கிறார் எல்லா நபிமார்களையும் ஆதமலை சலாத்துக்கும் குழந்தைகள் இருந்தது இப்ராஹிம் அலை சலாத்துக்கு இரண்டு மனைமார்கள் மூலமாக குழந்தை இருந்தது நூ அலை சலாத்துக்கும் ரெண்டு மனை மூலமாக குழந்தை இருந்தது அல்லா சுஹானா ஷுவேப் அலை சலாத்துக்கும் குழந்தை நசிவாக்கினான் அதிலும் குறிப்பாக ஆண் குழந்தைகள் ஹசரத் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு எல்லாம் இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் நசிவாக்கினான் இன்று உலகில் உண்டான யூது பரம்பரை அரபு பரம்பரையும் இந்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய இந்த ரெண்டு குழந்தைகள் இருந்தான் உருவாகிறது இஸ்ஹாக் யாக்கூப் அங்கிருந்தான் பனு இஸ்ராயல்கள் யூதர்கள் உருவானார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய ஹாஜர் ஒரு அடிமை பெண்ணுக்கு கிடைத்த இஸ்மாயில் அல்லா சுஹானா அவர்களுடைய சிறப்பு அம்சங்களை குரானில் பயன் செய்திருக்கிறார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மகனை குரவான் செய்யும் அந்த காட்சை அவர்கள் எப்படி தைரியமாக அதை நிறைவேற்றினார்கள் என்பதை குரான் அதை மிக அழகாக எடுத்து காண்பிக்கிறார் ஒரு தந்தைக்கு குழந்தை மீது உள்ள பாசம் ரசூசல்லாஹ் வசல்லம் அவர்கள் குழந்தைகளை மிகவும் அன்பு வைத்தார்கள் முத்தமிட்டார்கள் மெம்பர்ல இருந்து நடத்தும் பொழுது கீழறங்கி போய் அந்த குழந்தையை தூக்கினார்கள் தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ரசூசல்லா அலி செல்லம் அவர்கள் தன்னுடைய பேத்திய தோல்ல வச்சுக்கொண்டு பரதான தொழுகையை நிறைவேற்றினார்கள் சுஹால் அல்லா என்ன அன்பு என்ன பாசம் மேலான சகோதரர்களே ரசூசல்லா அலி செல்லம் அவர்களுடைய ஒரு குழந்தை தன்னுடைய ஹசன் ஹுசைனை அல்லது தான் வளர்த்த புள்ள உசாமா உசாமாவுடைய மகன் ஜெயித் ஜெயித் பின் ஹாரிசா குரான் அல்லா பலம்மா கவா ஜெய்தும் மின்ஹா வத்ரன் கஹா என்று இந்த ஒரு சஹாபியுடைய பேரை மாத்திரம்தான் அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி தல்ஹா சஹத் சயீத் அனும் இவர்களுடைய பெயரை குறிப்பிடவில்லை ஜெய்துடைய பெயரை அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான் அங்கு எதுக்காக நான் பல சந்தர்ப்பத்தில் இதை விவரித்திருக்கிறோம் ஜெயிலை நபியவர்கள் வளர்த்தார்கள் அந்த காலத்து பழக்கம் வளர்ப்பு குழந்தைக்கு பிறந்த குழந்தையுடைய ரைட்ஸ கொடுக்கிறது அந்த அந்த தகப்பனுடைய பேரை மாற்றி பிள்ளைக்கு வாப்பா அல்லாதவருடைய ஒரு பேர் வைக்கிறத சரிய கடுமையாக தடுத்திருக்கிறது மனின் தசப இலா கைரி அபி பகத் கபரம் யார் தகப்பன் அல்லாதவரின் பக்கம் தன் பெயரை அவர் திருப்பிக் கொள்கிறாரோ அவர் காபிராகிவிட்டார் அந்த அளவுக்கு ஒரு பாவம் வளர்க்கிறது யாருடைய பிள்ளையோ அவருடைய பேர்ல தான் வளர்க்க வேண்டும் அலி செல்லம் அவர்கள் ஜெய்தை வளர்த்தார்கள் ஜெயித் பின் முகம்மது என்று அழைத்த பொழுது வாப்பாட பேர் சொல்லி அலைங்க இது நான் சொல்லல குரான் சூரத்துல் அஹாப்ல முப்பத்தி மூணாவது சூரத்துல இரண்டாவது அத்தியாயத்தில் அல்லாஹால குறிப்பிடுகிறான் அதனால குரான் ஒரு நபியுடைய தகப்பனுடைய ஸ்தானத்தை பயான் செய்கிறது இப்ராஹிம் அலை சலாம் தகப்பனாக மோ அலை சலாம் தகப்பனாக அந்த குழந்தை மீது எவ்வளவு பாசம் மகனே கப்பல்ல வந்து ஏறிக்கொள்ளலாமே தந்தை எனக்கு இந்த கப்பல் தேவையில்ல மலை இருக்கிறது புத்தியோடு விளையாடும் குழந்தைகளுக்கு இது ஒரு படிப்பினையாக இருக்கட்டும் தகப்பன் ஈமானையும் அல்லாவையும் ஆகரத்தையும் சொர்க்கத்தையும் நரகத்தையும் ஏகத்துவத்தையும் நபித்துவத்தையும் பயான் செய்யக்கூடிய நேரத்தில் அவருடைய ஆத்மீக பயணத்தில் நானும் சேர்ந்து கொள்ளலாமா என்று பார்க்க வேண்டுமே தவிர தகப்பன் போற வழி வேற நான் என்னுடைய புத்தி என்னுடைய செல்வம் என்னுடைய அறிவு என்னுடைய ஆற்றல் என்னுடைய திறமை என்னுடைய அனுபவம் என்னுடைய ஆட்சி என்னுடைய பதவி என்று யாரெல்லாம் தவறான வழியில போனார்களோ அதுக்கு உதாரணம் தான் நூ அலை சலாத்துடைய மகன் போன வழி பாப்பா கப்பல் ஏற சொல்கிறார் ஒரு நபியாக இருந்து சொல்கிறார் ஆனால் அந்த மகனோ தன்னுடைய புத்திக்கு அடிமையாகி நபியுடைய தகப்பன் உடைய ஸ்தானம் வேறு நபியுடைய ஸ்தானம் வேறு அந்த நபியுடைய ஸ்தானத்தை பெற்றுக் கொள்ளாமல் அதை நிராகரித்துவிட்டு அவர் மேற்கொண்ட அந்த நிலைப்பாட்டை குரான் எச்சரிக்கை செய்திருக்கிறது இன்னும் உலேசமின் அன்னைக்கு அவையே உன்னுடையது அல்ல இது என்று அல்லா தாலா எச்சரிக்கும் அளவுக்கு அவருடைய நிலைப்பாட்டை குரான் பயார் அதனால் அல்லாஹ் தாலா கனியமான சகோதரர்களே இந்த விஷயத்தை நாம் திரும்ப ஞாபகத்துக்கு எடுப்போம் நாம் ஒரு குடும்பமாக வாழும் பொழுது தகப்பனாக இருக்கிறோம் மகனாக வாழ்கிறோம் சகோதரர்களாக இருக்கிறோம் கணவனாக இருக்கிறோம் மருமகனாக இருக்கிறோம் மாமனாராக இருக்கிறோம் குடும்பத்தில் பல பொறுப்புகள் பல நிலைமைகள் இருக்கிறது அந்த நிலைமையில இருந்து கொண்டு நான் ஒரு நபியுடைய வாழ்க்கையை எப்படி பின்பற்றணும் குரான் விழுமனே கதை அல்ல இஸ்மாயில் அலி இஸ்லாம் என்று சொல்லும் பொழுது அவர்களிடத்தில் படிப்பினை என்ன இருக்கிறது எப்படி அவர்கள் தகப்பனுக்கு வழிபட்டார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் வந்துவிட்டு சென்ற பொழுது தன்னுடைய மனைவியுடைய நிலைப்பாட்டை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் எப்படி தகப்பனுக்கு வழிபட்டு நடந்தார்கள் என்பதை ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது ஒரு நபியாக இருந்து தகப்பனுக்கு தன்னுடைய களத்தை தாங்கள் வெட்ட முடியும் என்று கொடுத்த நிலைப்பாடு அது மிக சிறப்பானது குரான் அதை பயன் செய்திருக்கிறது சஹில் புகாரியில் இப்ராஹிம் அலி சலாம் வந்த பொழுது வயோதிபர் வந்துவிட்டு செல்கிறார் மருமகளுக்கு யாருண்டு தெரியவில்லை அந்த மருமகள் நடந்து கொண்ட விதம் அந்த நபிக்கு பிடிக்கவில்லை நபி அவர்கள் எப்பொழுதும் மார்க்கத்தை தான் அவர்கள் பிராமீட்டராக அடிப்படையாக வைப்பார்களே தவிர தன்னுடைய மனவிச்சயம் தன்னுடைய கர்வமும் தன்னுடைய குடும்பத்துடைய அந்த பண்பாடும் அதல்ல இன்றைய பெற்றோர்கள் மருமகளை பார்க்கும் பொழுது குடும்பத்துடைய மாமியுடைய அந்தந்த தவறான கலாச்சாரங்களுடன் தான் அதை பார்க்கிறது ஒரு நபி பார்க்கும் பொழுது மார்க்கத்தை முன்வைத்து ஷரியத்தை முன்வைத்து அல்லாவை முன்வைத்து அல்லாவுடைய கட்டளைக்கு என்னுடைய இந்த மருமகள் வலுப்பட்டு நடக்கும் நன்றியுள்ள உள்ளமுள்ள ஒரு மருமகளாக எனக்கு என்ன கௌரவிக்கணும் எனக்கு சோறு போட வேண்டும் என் உடுப்பை துவைக்க வேண்டும் அதல்ல இந்த மாமனாருடைய நிலைப்பாடு இந்த மாமனாருடைய நிலைப்பாடு எப்படி அல்லாஹுடன் தொடர்பு இந்த மருமகளுக்கு இருக்கிறது அல்லாஹுடன் எந்த அளவுக்கு பயபக்தியுள்ள பெண்ணாக இருக்கிறார் என்னுடைய மகன் இஸ்மாயிலுக்கு மருமகள் ஆகுவதற்கு இவள் பொருத்தமாக எனக்கு விரும்பவில்லை அதனால் மகனே சொல்லுங்க மகன் தான் இப்படி ஒருவர் வந்துட்டு போனார் இந்த வாசப்படியை மாத்திர சொல்லுங்க கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே ரெண்டு சந்தர்ப்பங்களில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் வந்தார்கள் ரெண்டு ரசிகத்தை செய்துவிட்டு சென்றார்கள் ரெண்டு மருமகள் மாறையும் அவர்கள் அடையாளம் கண்டார்கள் ஒரு மாமனார் மருமகளோட எப்படி பாசமுள்ள மாமனாக இருக்க வேண்டும் ஒரு தகப்பன் தன்னுடைய குழந்தையுடன் எப்படி அன்புள்ள குழந்தையாக தகப்பனாக இருக்க வேண்டும் ஒரு கணவன் தன்னுடைய மனைவியுடன் எந்த அழகான ஒரு பண்புள்ள நிலைப்பாட்டை அடைய வேண்டும் என்பதை குரான் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது குரான் அல்லாஹாலா ஐயூப் அலி இஸ்லாத்தை ஒரு ஒரு கணவன் நோயுற்ற கணவனாகவும் அவருடைய மனைவி ஊழியம் செய்யும் மனைவியாகவும் அல்லாஹ் கணவன் மனைவியுடைய அந்த பாத்திரத்தை எல்லாம் பயன் செய்திருக்கிறார் ஹதரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஹாஜர் அலி இஸ்லாம் அவர்களுடன் வாழ்ந்து அந்த பாலைவனத்தில் விட்டுவிட்டு போகும் பொழுது நன்றி கெட்ட மனைவியாக அந்த மனைவி இருக்கவில்லை நன்றி உள்ள தியாகம் உள்ள பத்தினத்தனம் உள்ள கட்டை பேணி பாதுகாக்கும் தைரியம் உள்ள ஒரு பெண்ணாக வாழ்ந்து காட்டிருக்கிறார்கள் இதுதான் சஃபா மருவா இந்த சஃபாவல் மருவத்தமின் மகாம் இப்ராஹிம் முசல்லா அல்லா சுபான நமக்கு நபிமார்களுடைய வாழ்க்கையின் வரலாறுகளை ஒரு தகப்பனாக அந்த இப்ராஹிம் அலி இஸ்லாத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு பாசமுள்ள நபியாக இருந்திருக்கிறார்கள் அல்லாவுடைய கட்டளை மதித்து நடந்திருக்கிறார்கள் இன்றைய பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தையுடன் அவர்கள் முன்வைக்கும் பொழுது அந்த அபுபக்கரதையெல்லாம் அவர்களுக்கு இருந்த அன்பு இருக்க வேண்டும் அபுபக்கரதையெல்லானோ தன்னுடைய தகப்பனோட வைத்திருந்த பாசம் தன்னுடைய குழந்தைகளோடு அவர்கள் நடந்து கொண்ட விதம் அது நமக்கு முன்மாதிரியாக வேண்டும் என்ன நிலைப்பாடு அபு குஹாஃபா அவ்வக்கிறதெல்லாம் முதல் முஸ்லிம் அபு குஹாஃபா இருபத்தி ஒரு வருஷத்துக்கு பிறகு முஸ்லிம் அவ்வக்கிறதெல்லாம் அவர்கள் நபியவர்கள் களிமாவை சொல்லுமாறு சொன்ன பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் அபு குஹாஃபா அபுபக்கரதேலானுடைய தந்தை தாடி நிறைத்துவிட்டது விட்டது அவர்கள் வருகிறார்கள் இருபத்தொரு வருஷத்துக்கு பிறகு அந்த தந்தைக்காக மன்றாடினார்கள் முடி நிறைத்த அபு குஹாஃபாவை அழைத்துக் கொண்டு நபியிடத்தில் அழைத்து சென்ற பொழுது நபியுடைய அந்த பண்பு நபியுடைய அந்த பணிவும் நபியுடைய அந்த அஹ்லாக் நபியவர்கள் காற்றின குணம் அபுபக்கர் என்னுடைய நண்பன் தோழன் எனக்காக இவ்வளவு செய்த நீங்க உங்களோட வாப்பாவை வச்சுட்டு நீங்க என்ன அழைச்சிருந்தா உங்களோட வாப்பா இடத்துல நான் நடந்து வந்திருப்பேனே இந்த முதிர்ந்த மனிதன் நிமிடத்தில் கூட்டிட்டு வந்தீங்க அவ்வக்கருதையிலான் சொல்கிறார்கள் இல்லை அரசு சொல்லலாம் என்னுடைய தந்தை உங்களிடத்துல வர கடமைப்பட்டிருக்கிறார் வசல்லம் அவர்கள் அபுபக்கரதெல்லாம் அவர்களுடைய மகனாக அவர்கள் தன்னுடைய தந்தையை அன்பாக பாசமாக அவர் ஒரு காபிர் காபிரான மக தகப்பன் முஸ்லிமான சித்திக்கான சகாவியான சொர்க்கத்துக்கு பிரவேசிக்கக்கூடிய முதலாவது ரவியுடைய நேசமாக இருக்கக்கூடிய அவ்வக்கிறது எல்லாம் அவர்கள் இன்று எங்களுடைய நாட்டில் சில பெற்றோர்கள் காப்பீர்களாக சில சில நேரத்தில் அதில் எனக்கு துவா செய்யுங்க என் வாப்பா இன்னும் காபிராக இருக்கிறார் அதற்கு ஒரு ஆறுதலாக இந்த அவ்வக்கரதையிலான அவர்களை இருபத்தொரு வருஷம் டாலரேட் பண்ண சைத்து கொண்டார்கள் துவா செய்தார்கள் மன்றாடினார்கள் அன்பாக நடந்தார்கள் அகலா பண்புடன் அந்த பாத்திரத்தை அல்லா இதாயத்தை நசிவாக்கினார் அடுத்த நிலைப்பாடு மகன் சொல்கிறார் அப்துல் ரஹ்மான் பாப்பா அபு பக்கர் என்னுடைய தந்தை அவர்களே பதருடைய யுத்தத்தில் நான் வாழ தூக்கின உங்களுக்கு எதிராக நீங்க என்ன வாப்பா என்ற ஒரே காரணத்துக்காக நான் ஒரு விரோதியாக நான் அதுவரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை வாப்பா அபுபக்கர் சித்திக் ருதயலானோ நபியுடைய தோழர் முதல் முஸ்லிம் மகனோ இதுவரைக்கும் பதிலுடைய யுத்தம் வரைக்கும் ஸ்நாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார் அவ்வக்கரதியலானவர்கள் இடத்தில் மகன் சொல்கிறார் அன்பு தந்தையே என்ற வாளுக்கு கீழே நீங்க வந்தீங்க ஆனா வாழை தூக்கிட்ட வாப்பா என்ற காரணத்தினால என்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 வீடு உங்களுடைய வியாபாரம் இவைகள் எட்டு உயிரற்ற மூன்று உயிருள்ள அஞ்சு உயிரற்ற மூன்று இது எட்டுக்கும் அல்லா ரசூலுக்கும் தீனுக்கும் இடையில கிளாஷ் மோதல் ஏற்பட்டா பிராயரிட்டி முதல் யாருக்கு மனைவிக்கா அல்லாவுக்கா மகனுக்கா அல்லாவுக்கா தகப்பனுக்கா அல்லாவுக்கா ரசூலுக்கா அல்லா ரசூலுடன் தகப்பன் மோதுகிறார் என்று சொல்லும் பொழுது அங்கு அபு அங்கே அபுபக்கர் அவர்களுடைய வழிகாட்டல் நமக்கு முன்மாதிரியாக இருக்கு அதனால் அன்பார்ந்த சகோதரர்களை பெரியார்களே நபிமார்களை படிங்க குழந்தைகளுக்கு படிச்சு கொடுங்க கசல் அம்பியா இவனு கபீர் ரஹமுல்லா அவர்களால் தொகுக்கப்பட்டிருக்கும் அழகான நபிமார்களுடைய வரலாறு அது ஆங்கிலத்திலும் ஒளிபெருக்கப்பட்டிருக்கிறது வாசிங்க குரானுடைய தர்ஜமாவ அதனுடைய அழகான விளக்கத்துடன் உலமாக்களுடைய வழிகாட்டலுடன் உலமாக்கல் இந்த நாட்டில் மக்களுக்கு குரானுடைய விளக்கங்களை மஸ்ஜிதுகளில் தப்சேர்களுடைய வடிவத்தில் நேரம் எடுத்து காலம் எடுத்து இருநூற்றி சொச்ச மதரசாக்கள் இருக்கக்கூடிய ஸ்தாதுவார்கள் எடுத்த எடுப்புக்கு எந்த அறிவில்லாதவர்களும் வெறுமனே டிரான்ஸ்லேஷனை பார்த்துட்டு அதுக்கு விளக்கம் கொடுக்க முன் வரக்கூடாது அதனுடைய அறிவுடன் அதனுடைய ஆற்றலுடன் அதனுடைய திறமையுடன் அதுக்கு வாரத்தில் ஒரு நேரம் கொடுத்து மக்களுக்கு அல்லாவுடைய குரானை விளங்க வைக்க வேண்டும் இது உலமாக்களுடைய ஒரு பாரிய பொறுப்பாக இருக்கிறது உலமாக்களே இந்த நாட்டுடைய இந்த இருபது லட்சம் முஸ்லிம்களை வழிகாட்டுவதை இந்த ஏழு எட்டு ஆயிரம் உலமாக்களுடைய ஒரு பாரிய பொறுப்பாக இருக்கிறது குரானை அதனுடைய தலைப்பில் எப்படி சகாபாக்கள் புரிந்தார்கள் தாபெண்கள் எப்படி புரிந்தார்கள் முபஸ்ரீன்கள் எப்படி புரிந்தார்கள் அந்த அடிப்படையில் விளங்க வைக்க வேண்டும் ஒரு தகப்பனாக குரான் என்ன பாத்திரத்தை எப்படி ஒரு தகப்பன் இருக்க வேண்டும் ஒரு மகன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தந்தையுடன் என்பதை அழகாக சொல்லியிருக்கிறது ரசூசல்லா அவர்கள் இதை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து காண்பித்தார் ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்கு செய்ய வேண்டிய துவாவில் ஆக பெரிய துவா ஒன்றுதான் உலகத்தில் யாரும் அப்படி துவா நிச்சயமாக அடையவும் முடியாத துவா தான் மூசா அலை தன்னுடைய சகோதரன் ஹாரூன் அலை செய்த துவா முசா அலி இஸ்லாம் தன்னுடைய சகோதரன் ஹாரூன் அலி இஸ்லாத்துக்கு துவா செய்யும் பொழுது இவரையும் ஒரு நபியாக தாண்டி கேட்டார்கள் அல்லா அவர்களை நபியாக கொடுத்தார் கனிவான சகோதரர்களே பெரியார்களே என்ன அணிந்து என்னுடைய சகோதரனையும் எனக்கு ஒரு நபியாக யாழ்லாத்தா என்று அல்லா கிட்ட கேட்டு அந்த துவாவை அல்லா நிறைவேற்றுக் கொடுத்தான் அல்லா சுபான நபிமார்களுடைய பாத்திரத்தை படிங்கள் ஒரு கணவராக ஒரு ஒரு சகோதரராக எப்படி ஆறும் அலை இஸ்லாம் அவர்கள் மூசா அலை இஸ்லாம் இல்லாத காலத்தில் அந்த பொறுப்பை அந்த எப்படி செம்மலாக நிறைவேற்றினார்கள் கடமையை நிறைவேற்றினார்கள் நாற்பது நாட்கள் மூசா தரிசனத்துக்காக சென்ற பொழுது சாமிரி வலுக்கெடுத்து விட்டான் ஆறு லட்சம் மக்கள் ஆறு லட்சம் மக்களில் அஞ்சு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் மக்களை சாமிரி மாடு மாட்டை வேண்டும் அவர்கள் திரும்பி வந்த பொழுது பன்னெண்டாயிரம் மக்கள் தான் தப்பிருந்தார்கள் அஞ்சு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் மக்கள் வழிபட்டார்கள் தன்னுடைய சகோதரத்தின் தாடியை பிடித்து என்ன செய்தார் என்று நான் உன்னை ஒரு பிரதிநிதியாக அல்லாஹுடைய நீரை மத்தியில் நிலைநாட்ட வேண்டும் என்று ஒரு பொறுப்பை என்னிடத்தில் தந்துவிட்டு போன பொழுது நீ இப்படி நடந்து விட்டாயே என்று மூசா அலி இஸ்லாம் ஆத்திரப்பட்டதை அல்லாஹ் குரானில் எடுத்து காண்பிக்கிறான் இந்த நாட்டில் நாம் இருபது லட்சம் முஸ்லிம்களாக வாழும் பொழுது சில சகோதரிகளை பார்க்கிறோம் அழுகிறார்கள் என்ற குடும்பம் இன்னும் இஸ்லாத்துக்கு வரவில்லை சில தந்தைகளை பார்க்கிறோம் அழுகிறார்கள் என்னுடைய மகன் இன்னும் இஸ்லாத்துக்கு வரவில்லை சில தாய்மார்களை பார்க்கிறோம் கண்ணீர் வடிக்கிறார்கள் என்னுடைய மகன் இன்னும் இஸ்லாத்துக்கு வரவில்லை என்று அவர்களுடைய அந்த கை சேதங்கள் இருக்கிறது அதற்கு சகாபாக்களுடைய வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்கிறது எப்படி அவர்கள் அந்த பாத்திரத்தை அடைந்திருக்கிறார்கள் எப்படி அந்த நிலைமையில் அவர்கள் சமாளித்திருக்கிறார்கள் அவ்வக்கருடைய மகள் அஸ்மா மூத்த மகள் அவருடைய தாய் வருகிறார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை எப்படி சகிப்பு தன்மையுடன் அந்த தாயுடன் நடந்து கொண்டார்கள் நபியுடைய மனைவியாக இருந்த உம்மு ஹபீபா ரவியல்லான் அவர்கள் அவருடைய தந்தை அபு சுஃபியான் மதியனாக்கு வந்த பொழுது ஒரு சந்தர்ப்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை அந்த மகள் எப்படி தகப்பனுடன் நடந்து கொண்டார்கள் இது நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது ஆக நாம் நம்முடைய கடமைகளை தகப்பனாக இருக்கும் பொழுது நமக்கு சகாபாக்கள் அப்பாஸ் ரதியலானவர்கள் எப்படி அந்த அப்துல்லா அப்பாஸ் அப்பாஸ் தன்னுடைய மகன்மார்கள் எப்படி வழிநடத்தினார்கள் சுஹான் அந்த தகப்பன் தன்னுடைய குழந்தையுடன் எப்படி பாசத்துடன் எப்படி வழிகாட்டலுடன் அந்த குழந்தையை வழிநடத்திருக்கிறார்கள் மேலான சோழர்கள் பதிமூணு வயது அப்துல்லா அப்பாசுக்கு அப்பாஸுக்கு ரசலா அலி செல்லம் பொழுது ஆனால் பிற்காலத்தில் இந்த உம்மத்துடைய பெரிய ஆளும் என்ற பெயரை இந்த புள்ளை பெற்று தருகிறது உமரதையிலானுடைய மகன் அப்துல்லா என்று பெயர் வைத்தார்கள் எப்படி சுபேரதையிலான் அவர்களுக்கு மதீனாவில் முதலாவது கிடைச்ச குழந்தை அவ்வக்கரதையிலானுடைய மகள் அஸ்மா அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு நபிசுல்லா அலிஸ்லாட்ட வந்தாங்க நபி அவர்கள் பேரிச்ச பழத்தை வந்து அது குழந்தையுடைய வாயில் வைக்கிறார்கள் அப்துல்லா என்று பெயர் வைத்தார்கள் அஸ்மாவுக்கு ரவி அல்லாஹு அண்ணா அபுபக்கருடைய பேரன் சுபேர் ரதியல்லானுடைய மகன் மாமி சஃபியாவுடைய மகன் சுபேர் ரதியல்லான் அவர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த குழந்தை தகப்பனும் அந்த மகனும் செய்த வரலாறை படிச்சீங்கன்னா இஸ்லாம் சுஹான் அல்லாஹ் சஹீல் புகாரி எடுத்து படிங்க ஜிஹாதுடைய பாடத்தில் அவர்கள் போர்களத்தில் இருக்கிறார்கள் மகன் அப்துல்லா மகனே ஹம்மி தெய்னி இந்த கவலை இந்த கடன் வாப்ப மகனுக்கு சொல்ற வசிய இந்த மகனே எனக்குள்ள கவலை இந்த கடன் இந்த கடன் இருபத்தி ரெண்டு லட்சம் உன்னை கஷ்டத்தில் விட்டுட்டு போகல மகனே சொத்தாக பன்னெண்டு லட்சம் விட்டுட்டு போகிறேன் நான் இன்றைக்கு ஷகிதாக நான் இன்றைக்கு அல்லாட பாதையில வீர மரணத்தை அடைய போகிறேன் ஆனா இந்த வசியத் நாம் அவுத்தா போயிட்டா இந்த சொத்தை முதலாவது கடனுக்கு கொடுக்கணும் அதுல மிஞ்சா சொத்தை பிரிச்சு கொடுக்கணும் அந்த சொத்தை பிரிச்சு கொடுக்கக்குள்ள என்ற வசியத்தொண்டு இருக்குது சொத்தை பிரிச்சு போல அந்த தகப்பனுக்கு குழந்தைகள் மனைவி இருக்கும் பொழுது பேரன்மாருக்கு இன்ஹெரிட்டன்ஸ் அனந்தர சொத்துல பங்கு கிடைக்காது அதுக்காக வசியத்து செய்து இன்னைக்கு பொதுவான ஒரு தவறான கல்ச்சர் ஒன்று இருக்குது தனவந்தர்கள் ஒவ்வொருவரும் இது நல்ல விளங்கிக் கொள்ளணும் அதுக்குரிய நேரம் அல்ல நீங்க பிள்ளைக்கு வசியத்து செய்ய தேவையில்லை அது குரான் சொல்லி இருக்குது பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும் அல்ல குரான் சொல்லி இருக்கிறான் பிள்ளைக்கு கொடுக்கிறதுண்டா வாழ்நாள்ல கொடுங்க வாப்பமார்ட்ட இருக்கிற பெரிய பலகீனம் வாழ்நாள்ல கொடுக்கிறதே இல்லை அப்படி கட்டி வைக்கிறது பிள்ளைய கொடுக்காம பிள்ளைக்கு கொடுக்கிறது கிஃப்ட் நீங்க வசியத்தை எழுதி வச்சீங்கன்னா நீங்க ஜஸ்ட் நீதமாக நடந்து கொள்ளாவிட்டால் அல்லா கிட்ட பெரிய குற்றவாளியாக மாறுவீங்க மௌத்தாகிட்டீங்க உங்களோட சொத்தை எப்படி பிரிக்கணும் மனைவிக்கு எட்டுல ஒரு பங்கு ஆண் பிள்ளைக்கு ரெண்டு பெண் பிள்ளைக்கு உண்டு ஒரு ஆண் தொழுகையை விட தெளிவாக சொத்து பிரிவினையை சொல்லி இருக்குது அதனால பிள்ளைக்கு கொடுக்கிறதாக இருந்தா கிஃப்ட் வாழ்நாள்ல கொடுத்துருங்க உங்களுக்குள்ள ஒரு போஷனை வச்சுக்கோங்க நீங்க மௌத்தா போனா அதுல மூணுல உண்டு வசியத்து செய்ய உங்களோட பேரனுக்கு உங்களோட பிள்ளைக்கு வசியம் செய்ய தேவையில்லை அது அல்லா கொடுத்தது உங்களோட பேரனுக்கு கொடுக்கணுமா உங்களோட பேத்திக்கு கொடுக்கணுமா அதை வசியத்து செய்யுங்க அப்பதான் அதுவும் ஒன் தேர்ட் எல்லாத்தையும் கொடுக்கலாது மதரசாக்கு கொடுங்க மஸ்ஜிதுக்கு கொடுங்க மூணுல உண்டு என்ற சொத்தை நாம ஊத்தா போனா என் பிள்ளைகளுக்கு போகும் இப்ப கொடுக்கணுமா கிஃப்ட் பண்ணிருங்க உங்களுக்குள்ள போஷனை வச்சுக்கோங்க உங்களுக்குள்ள போஷனை வச்சுக்கொண்டு அதுலயும் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது நீங்க மௌத்தா போனா இதுல மூணுல ஒண்ட இந்த மதரசாக்கு இந்த மசிதுக்கு இந்த நிறுவனத்துக்கு இந்த எத்தீங்களுக்கு கொடுங்க மூணுல ஒண்ட கொடுக்கணும் அது அது மிக சிறந்தது வசியத்தை தலவானில இல்லாம உங்களோட தல்வானிக்கு கீழே உங்களோட இந்த பில் எழுதப்படாம நீங்க தூங்காதீங்க என்று நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க கட்டாயமாக ஒவ்வொருவரும் எழுதி வைக்கணும் கைட் பண்ணணும் இதனுடைய சட்டத்தை நல்ல படிக்கணும் உலமாக்கல் இடத்துல கால் மடிச்சிருந்து இது நான் இதை பேசுறதுக்குள்ள நேசம் இல்லை நான் டைவர்ட் பண்ணி போகிறேன் மேலான சோதர்களே நான் சொல்ல விரும்புறது என்ன குரான் இந்த அடிப்படையை பயன் செஞ்சிருக்கிறது சுபேரதையிலான தகப்பனாக மகனுக்கு சொல்றாங்க இந்த கடனை மகனை நிறைவேற்றணும் அந்த மகனுக்கு சொல்றாங்க கடனை சும்மா நான் வச்சுட்டு போகல பன்னெண்டு லட்சம் இருபத்தி ரெண்டு லட்சம் இருபத்தி ரெண்டு லட்சம் கடன் பன்னெண்டு லட்சம் சொத்து சுகானல்லா அதோட அந்த சொத்து மீயக்கூடிய நேரத்தில் மூணுல உண்டு இந்த பேரர்களுக்கு எனக்கு அல்லா செல்வங்களை தந்திருக்கிறான் நீங்க ஒரு மகன் எனக்கு பல குழந்தைகள் பேரன்கள் இருக்கிறாங்க நாலு மனைவார்கள் நாலு மனைவார்கள் சொத்து செல்வம் எல்லாம் விட்டு வராங்க ஆனா கடன் இருபத்தி ரெண்டு லட்சம் சொத்து பன்னெண்டு லட்சம் நாலு வருஷம் அப்துல்லா பின் சுபைர் மகன் மக்கள் அனௌன்ஸ் பண்ணினாங்க இந்த வாப்பா யாருக்கிட்டையும் ஏதும் எடுத்திருந்தா பிளீஸ் எனக்கிட்ட வந்து பெற்றுக்கோங்க அல்லா அவங்களோட சொத்த அஞ்சு கோடியாக மாத்தினார் அல்லாஹு அக்பர் பன்னெண்டு லட்ச சொத்தை அஞ்சு கோடியாக மாற்றினான் ரியாது சாலையின் இரண்டாம் பாகத்தில் மொழிபெயர்ப்ப பார்க்கலாம் சஹா சயில் புகாரில ஜிஹாதுடைய பாடத்துல இதனுடைய பாபு வரக்கத்தில் நாலு மனைமார்களுக்கும் கிடைச்சிச்சு நாற்பத்தி எட்டு லட்சம் ஒவ்வொருவருக்கும் பன்னெண்டு பன்னெண்டு லட்சம் ஒன் குழந்தைகளுக்கு பேரன்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு ஒன் தேர்ட் ஒரு கோடி எண்பது லட்சம் அந்த மூணு கோடி சொச்சம் ஹதீஸ்ல வித்தியாசம் இருக்குது அஞ்சு கோடி இருபது லட்சமா அஞ்சு கோடி ரெண்டு லட்சமா அஞ்சு கோடி பத்து லட்சமா ஆனா அஞ்சு கோடி என்றதுல பிப்டி மில்லியன் என்றதுல நோ செகண்ட் ஒப்பீனியன் அந்த two point two million increase up to fifty million இதுதான் கொடுக்க வேண்டும் என்ற அந்த விசுவாசம் வரும் பொழுதே எடுத்த கடலை முழுங்க வேண்டும் என்பதல்ல கொடுக்க வேண்டும் என்று வரும் பொழுது அல்லா அந்த வரக்க செய்வான் அல்லா வரக்க செய்திருக்கிறான் அதுதான் எங்களுடைய வரலாறு அதே நேரம் அந்த மகன் அந்த அந்த சிறப்பான வாப்பாவுடைய வசியத்தை நிறைவேற்றினார் அந்த நிறைவேற்றின மகன் அப்துல்லா அந்த வளர்த்த தாய் அஸ்மா ரதியல்லானா அஸ்மா ரதியல்லானாக்கு நூறு வயது நூறு வயது அடைஞ்சாங்க பல்லு கூட உழல்ல கண் பார்வை நல்லா இருக்குது மக்கால அநியாயக்காரர்கள் வந்து அந்த மகன் அப்துல்லாவ கத்தல் பண்ணி காபத்துள்ளால அவர்கள் தவாப் செஞ்சு கொண்டிருக்கக்குள்ள தகச்சத்துடைய நேரத்தில் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி அவர்களுடைய ஜனாசாவையும் கொடுக்காம காலுக்கு மேல் அப்படி தொங்க வச்சு அந்த தாய் அஸ்மாரதையெல்லாம் அவர்களை வந்து பார் உண்ட மகனை என்று காக்க வச்ச பொழுது அந்த தாய் எப்படி இருந்திருப்பாங்க சிந்திச்சு பாருங்க இப்படிப்பட்ட குழந்தைகளை தகஜத்துடைய நேரத்துல தாய் கிட்ட வந்து அந்த புள்ள சொல்லிட்டு போறாங்க அம்மா இன்றைக்கு எனக்கு என்ன நடக்குமோ தெரியாது மகனே நீ வீர மரணம் அடைய வேண்டும் நீ கோணையனாக மௌத்தாக கூடாது நீ சாதத்தை பெற வேண்டும் நீ என்ன கோணையனாக வந்து பார்க்க கூடாது அல்லாஹ் அந்த மகனுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தான் கண்ணியமானவர்களே நாங்களும் ஒரு மகனாக இருந்தோம் தகப்பனாக இருக்கிறோம் சகோதரர்களாக வாழ்கிறோம் கணவனாக இருக்கிறோம் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த பொறுப்புகள் என்னென்றதை ஒவ்வொருவரும் பொறுப்புக்கு எடுக்க வேண்டும் ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் பல வருஷமாக பல கொத்துவாக்களில் ஒரு விஷயத்தை வலியுறுத்தி வருகிறோம் அது என்னவென்றால் எங்களுடைய நாட்டில் உள்ள இரண்டாயிரத்தி ஐநூறு மசித்கள் அதுல குறிப்பாக பள்ளிக்கூடங்கள் நான் ஓதினது என்னுடைய ஒரு கண்டில ஒரு லெப்ப ஹசரத் அவரு ஐம்பது வருஷமாக எங்களுடைய கண்டி மகல்லால குரான் ஓதி கொடுத்தார் ஐம்பது வருஷம் சேவை செஞ்சுட்டு மௌத்தாகினார் அல்ல அவருடைய கபரை பிரகாசிக்க வைக்கணும் இந்த சபையில் உள்ள எத்தனையோ பேர் எழுபது அறுபது எண்பது வயதை அடைந்தவங்க இந்த சபையில் இருக்கிறீங்க நான் பாக்குறேன் அதனால நோயாளியாக இருந்தாலும் ரமதான் வந்தாலும் குரான் ஓது தெரியும் சிலர் திக்கி திக்கி ஓதுறோம் சிலர் சரிவர ஓதுறோம் சிலர் பிழையாக ஓதுறோம் ஓதுறதுக்கு ஆர்வம் இருக்கு எங்கட உம்மமா அடிச்சு எங்களை பள்ளிக்கூடத்துக்கு மற்றவர்கள் இருக்குது பள்ளிக்கூடம் நடக்குது ஆனா ஒரு சரியாக முறையாக குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் நடக்குதில்லை இது வரக்கூடிய ரமதானுக்கு பிறகு ஜெமியத்துலவா என்டயர் கண்ட்ரிக்கும் ஒரே சிலபஸ் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு லான்ச் பண்றதுக்கு இன்ஷா அல்லா ஆயத்தமாக கொண்டிருக்கிறோம் என்ன செல்வத்தை அல்லா கொடுத்திருக்கிறானோ இந்த பணிக்கு செலவழிக்கிறது ஆக கட்டாய கடமை ஒவ்வொரு ஊரும் ஒரு சிஸ்டத்துக்கு வர வேண்டும் சென்ற வாரம் நான் பம்பேல ஜும்மா பைன் மஸ்ஜித் என்ற இடத்துல ஜும்மா கொத்துபா நடத்தினேன் அங்கு ஒரு சென்டர் ஒன்று போய் சந்திச்சோம் ஒரு வியாபாரி அவர் ஒரு மக்கள் என்றது பள்ளிக்கூடம் நடத்துகிறார் இருபத்தி ஓராயிரம் centres twenty one thousand centre one point eight million students and one system நாங்க இந்த நாட்டில் அஞ்சு லட்சம் பிள்ளைகள் தான் இருப்போம் எங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு மசிதர்கள் இருக்கிறது நீங்க எல்லாரும் இந்த கொத்துபாவை கேட்கக்கூடிய ஒவ்வொரு தாயும் தன்னுடைய குழந்தையை எதிர்காலத்தில் பள்ளிக்கூடத்தில் குரானை சரியாக ஓதக்கூடிய அரபு பாஷையை பேசக்கூடிய ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பு எட்நூறு வருஷத்துக்கு முன்பு நாங்கள் இந்த மண்ணில் அரபு பாஷை பேசி இருக்கிறோம் எங்களோட பாஷை எடுப்பட்டு போயிடுச்சு திரும்பி வர வேண்டும் நாம் அந்த அரபியின் பக்கம் அரபு பாஷையின் பக்கம் திரும்பி வர வேண்டும் அதற்கு குழந்தைகள் சரியாக வழிநடத்தப்பட வேண்டும் இந்த நாட்டில் நாங்கள் வாழ்கிறோம் பௌத்த ஹிந்து கிறிஸ்தவ முஸ்லிம்கள் என்று இருக்கிறோம் எல்லா மதத்துக்கும் உரிமை இருக்கிறது பௌத்தர்கள் யாரும் நான் கேள்விப்பட்டில்ல ஸ்கூல் பாடத்துல இஸ்லாம் பாடத்துல ஏ பாஸ் இருக்கிறாங்க எத்தனை பௌத்தர்களை நீங்க காட்டுங்க ஆனா உங்களுக்கு கணக்கான ஆயிரக்கணக்கான முஸ்லிம்களை காட்டிலும் பௌத்த பாடத்துல அவர்கள் ஏ குவாலிபிகேஷன் எடுத்திருக்கிறார் என்ன காரணம் இஸ்லாம் படிக்கிறதுக்குள்ள என்வாயன்மெண்ட் இல்ல கம்பேரிட்டிவ் ஸ்டடிஸ் வாழன்னு சொல்லல தாராளமாக படிக்க வேண்டும் ஆனா முதலாவது இஸ்லாம் என்னன்னு தெரிய வேண்டும் அது இல்லாம அதுக்கு பேசிக் எங்கட மூதாதையர்கள் எமக்கு தந்த அடிப்படை எந்த மஸ்ஜிதுக்கு போனாலும் இருக்குது ஆனா ஒரு சிஸ்டம் இல்ல செட்டப் ஒன்று இல்லை உஸ்தாது மாறக்குள்ள கன்ஃபியூஸ் எது நடக்கிறது அவருடைய பாடத்து தான் உள்ள படிக்கிறது ஒரு சிஸ்டம் இருந்தா ஸ்கூலுக்கு எந்த ஸ்கூல மாற்றினாலும் கிரேட் ஃபைவ்ல இந்த பாடம் தான் என்றது இருக்கிறது இதே போல அஞ்சு வயசுல இருந்து பத்து வயது வரைக்கும் என்ற ஒரு நண்பர் டாக்டர் இருக்கிறார் பாகிஸ்தான்ல டாக்டர் அம்ஜத் அலி சௌத்ரி முகமது அலி பிரைம் மினிஸ்டருடைய மகன் அவருடைய ரிசர்ச் படி நாலு வயதிலிருந்து பதினாலு வயது வரைக்கும் செவன் லாங்குவேஜஸ் ஒரு பிள்ளைக்கு பாடமாக்க முடியும் அல்லா எங்களோட குழந்தைகளுக்கு அரபு பாஷையை கொடுக்க வேண்டும் இன்ஷா அல்லா இந்த வரக்கூடிய ரமதான் அதுக்கு முன்பு கொழும்புல முதலாவது இன்ஷா அல்லா வரக்கூடிய மாதங்கள்ல நாங்க இந்த செட்டப் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு சிலபஸ் இருக்கும் அதை டீச் பண்றதுக்கு நான் கண்டிக்கு சென்ற வாதம் போயிருந்தேன் எனக்கு மிக கவலையாக இருந்தது நம்முடைய ஊர்ல பார்த்த பொழுது சில மச்சிதுகள்ல நூத்தி அறுபது பிள்ளைக்கு ஒரு ஸ்டார் என்ன அநியாயம் இது நூத்தி அறுபது பிள்ளைக்கு ஒரு ஸ்டார் எப்படி நடத்தலும் பாடம் இருபது பிள்ளைக்கு ஒரு ஆளும் இந்த நாட்டில் ஆறாயிரம் பிள்ளைகள் ஆறாயிரம் உலமாக்கல் இருக்கிறாங்க நானும் ஆசைப்படுவேன் இந்த பிள்ளைகளோடு இருந்து மச்சுதல் ஓதி கொடுக்கிறது அதுதான் எனக்கு பெரிய நன்மையான காரியமாக இருக்கும் ஒவ்வொரு ஆளினும் இந்த நாட்டில் இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும் நீங்க எல்லோரும் துவாசைங்க ஒத்துழைப்பு வழங்குங்க இந்த இந்த சிந்தனையை இந்த முயற்ச ஒத்துழைப்பு கொடுங்க இதுக்காக துவா செய்யுங்க இன்று நான் இதை உங்களுக்கு சொல்வதை இன்ஷால்லா வெகு விரைவில் இந்த வார மாதத்தில் நாங்கள் ஒரு கூட்டம் கொழும்பில் நடத்தி கொழும்பில் உள்ள நூத்தி முப்பத்தஞ்சு மஸ்ஜிதுகளிலையும் முதலாவது இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் இன்ஷா இந்த நாட்டில் உள்ள இரண்டாயிரத்தி ஐநூறு மஸ்ஜிதுகளிலையும் எங்களுடைய குழந்தைகள் பத்து வயதாக கொலை அது இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு முத இந்த குழந்தை அரபு பேசணும் எங்களோட குழந்தைகளுக்கு அல்லா அந்த ஆற்றலை கொடுத்திருக்கிறார் அது செல்வந்தருடைய குழந்தையாக இருக்கலாம் ஏழையுடைய குழந்தையாக இருக்கலாம் அது பிரச்சனை அல்ல இருபது பேருக்கு ஒரு உஸ்தாத் இருப்பார் இருபது பேருக்கு இருபது குழந்தைக்கு ஒரு ஆளும் இருப்பார் நானும் அதன் ஒன்றாக இருப்பேன் அது எனக்கு சந்தோஷமாக இருக்கும் கனிவானவர்களே அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்குவோம் நாங்கள் எல்லோரும் பெற்றோர்கள் உங்களுடைய பிரயாரிட்டி இதுக்கு கொடுங்க பதினெட்டு லட்சம் மிஸ்கீன்கள் கூட இந்தியால பதினேழு லாங்குவேஜ்ல அந்த சிலபஸ் அவர்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிறாங்க மிக பிரமாண்டமாக இருக்கிறது அல்லாஹ் அதை கொண்டு குழந்த சமுதாயம் ஒன்று உருவாகிறது அதுல அரபிக் லாங்குவேஜ் இருக்கும் அதுல குரான் ஓதல் இருக்கும் அதுல துவாக்கள் இருக்கும் அதுல ஹதீஸ் இருக்கும் அதுல குரான் ஆயத்துகளுடைய விளக்கம் இருக்கும் அதுல நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கும் அஞ்சு ஆறு தலைப்புல அஞ்சு புக்ஸ் தான் இதை நாங்க வெளியிடணும் இன்ஷா அல்லாஹு தாலா இதுக்காக நான் வேண்டிக் கொள்றது பணம் யாரிடத்திலையும் கேட்கறதுக்கு இல்ல அல்லா தருவான் அல்லாஹுடைய வேலை அல்லா செய்வான் உங்களிடத்துல கேட்கறதை இந்த சிஸ்டத்துக்கு நீங்க துவா செய்யுங்க இதுக்காக முன் வாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய மசிதுகள்ல நாடெல்லாம் சொல்லிக்கட்டும் நாம் திரும்புவோம் நம்முடைய அரபு பாஷையின் பக்கம் இன்ஷா குரான் பக்கம் திரும்புவோம் நபியுடைய ஹதீசின் பக்கம் திரும்புவோம் ஒரு சிறந்த சமுதாயமாக நாம் மாறுவோம் வல்ல அல்லா எம் அனைவர்களையும் கபூர் செய்வானாக யாழ்லா எங்களுடைய கவலைகளை போக்குவாயாக எங்களுக்கு ஒரு சிறந்த தகப்பனாக தாயா மகனாக ஒரு பெற்றோராக இருந்து பணிபுரிய நீ கிருவை செய்வாயாக எங்களுடைய நாட்டை சிறப்பாக்குவாயாக முஸ்லிம் சமூகத்தை ஒன்றுபட்டு வாழ செய்வாயாக இந்த நாட்டில் நம்முடைய கலாச்சாரங்களை பாதுகாக்கக்கூடிய அடிப்படைகளை நீ செய்து தருவாயாக எல்லா வகையிலும் எங்களை பாதுகாப்பாயாக எங்களோட வியாபாரங்களில் வறக்க செய்வாயாக எங்களோட தொழில்களில் வறக்க செய்வாயாக எங்களோட குடும்பங்களை ஒன்றுபட்டு வாழ கிருவை செய்வாயாக எங்களோட குழந்தைகளை சந்ததிகளை சாலைகானதாக ஆக்கி தருவாயாக யாரெல்லாம் இந்த நாட்டில் முஸ்லிம்களுக்கு எதிராக எந்த சூழ்ச்சியும் எந்த ஆபத்தும் வராமல் பாதுகாப்பாக வைத்திருப்பாயாக முஸ்லிம் வாலிபர்கள் முஸ்லிம் கல்வியில இருக்கக்கூடியவர்களுடைய எல்லா கலாச்சாரங்களை எல்லா பறிப்போக்கூடிய நிலைமைகள் உண்டாமாக நீ பாதுகாப்பாயாக எல்லா வகையிலும் ஒன்று பற்றி வாழக்கூடிய மக்களாக ஆக்குவாயாக பௌத்த இந்து கிறிஸ்தவ மக்களுக்கும் நீ நேரான வழியை காட்டுவாயாக உதவி செய்வாயாக அவர்களுடைய விஷயங்களுடைய எல்லா விஷயங்களின் நலவை நாடுவாயாக வாகலாம் அஹமதுல்லாஹில்